புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாப எங்கள் தப தாப எங்கள் சுகதாக்கள் சாலிகிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு விதை இங்கே விளைச்சல் அங்கே உலகத்திலே நாம் செய்கிற நல்ல காரியங்களுக்கு கபரிலேயும் மஷரிலேயும் நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யலாம் குரான் ஹதீஸ் முழுக்க நீங்கள் ஆய்வு செய்தால் இந்த தலைப்பை முழுவதாக பெற்றுக்கொள்ளலாம் அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களும் இதைத்தான் போதிக்கிறது இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது எப்படி வாழ வேண்டும் வாழ்ந்தால் மறுமை எப்படி இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் ரபுல் சொல்லி காட்டுகிறார் அன்பிற்குரியவர்களே இந்த உலகம் தாருல் இம்திஹான் ஒரு பரீட்சை கூடம் பரிச்சை எழுத செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு கொஸ்டின் கொடுப்பார்கள் இவன் படித்து விட்டு சென்றிருந்தால் வேக வேகமாக பதிலை எழுதுவார் மூணு மணி நேரத்திலே வெளியே வந்து விடுவார் படிக்காம போன அடுத்தவன் பேப்பரை பார்க்க வேண்டியதான் அதுவும் தெரியவில்லை என்று சொன்னால் கைசேதம் தான் ரிசல்ட் கைசேதமாக இருக்கும் உலகம் என்பதும் பரீட்சை கூடம் இதில் அல்லாஹும் ரசூலும் எப்படி நடக்க வேண்டும் என்று வழிவகை வகுத்திருக்கிறார்களோ அதை படித்தவர்கள் அதன்படி நடந்தவர்கள் ரிசல்ட் கபரிலேயும் மகசரிலேயும் நன்றாக இருக்கும் அல்லாமா ரூமி ரஹமத்துல்லாஹி தாலா இந்த உலகத்திற்கு உதாரணம் சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகாக பேசுவாங்க முதலிலே உலகம் எப்படிப்பட்டது அந்த உலகத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை அழகாக அல்லாம ரூமி விளக்குகிறார்கள் ஒருவன் சென்று கொண்டிருக்கிறான் அவனை சிங்கம் துரத்துகிறது காட்டுக்குள்ள சிங்கத்தினுடைய வேகத்திற்கு இவன் ஈடு கொடுக்க முடியுமா ஓடுகிறான் வேக வேகமாக ஓடுகிறான் ஒரு பெரிய பள்ளம் வருகிறது ஒரு கிணறு வருகிறது சிங்கத்திடத்திலிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உள்ளே வேகமாக குதித்தான் ஒரு மரம் இருந்தது கிளையை பிடித்துக் கொண்டான் அல்லாமா ரூமி மீண்டும் தொடர்கிறார்கள் மேலே இவன் ஏறி வருவான் என்று சிங்கம் காத்திருக்கிறது மரத்தின் கிளையை பிடித்துக் கொண்டு கீழே குதித்து விடலாம் என்று பார்த்தால் பாம்பு ஒன்று படம் எடுத்து நிற்கிறது மேலேயும் செல்ல முடியாது இவன் கீழேயும் வர முடியாது கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கிறான் இவன் பிடித்துக் கொண்டிருக்கிற கிளையை ரெண்டு எலிகள் கொறித்துக் கொண்டிருக்கிறது அட ரப்புல் ஆலமீனே இந்த நிலையில இவனுக்கு கடுமையாக பசி எடுக்கிறது பக்கத்திலே ஒரு தேன் கூடு அதிலிருந்து கொஞ்சம் தேன் வடிந்து கொண்டிருக்கிறது ஒரு கையில் கிரையை பிடித்து தேனை எடுத்து தொட்டு வைக்கிறார் அல்லாம ரூமி இந்த வரலாறை சொல்லி சொல்லுகிறார்கள் இதுதான் உலகம் மழக்குள் மௌத்து என்ற சிங்கம் ஒவ்வொருவரையும் திரத்திக் கொண்டிருக்கிறது மலக்குள் மௌத்திடத்திலிருந்து தப்பிக்க யாராவது முடியுமா எங்க தாதா மலக்குள் மௌத்து துரத்தினாரு தப்பிச்சு வந்துட்டாரு சொன்னவர்கள் உலகத்தில் உண்டா சில பேர்த்துக்கு மலக்குள் மௌத்து சைக்கிள்ல போய் பிடிக்கிறாரு சில பேர்த்த பைக்கில் போய் பிடிக்கிறாரு சிலரை விமானத்தில் பிடிக்கிறார் இப்படி வகை வகையாக பிடிக்கிற பழக்கம் அவருக்கு உண்டு இப்ப மலக்குள் மௌத்து என்ற சிங்கம் துரத்துகிறது கீழே இருக்கிற பாம்பு தான் கபரின் வாழ்க்கை நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது கபர் பயங்கரமானது கபரினுடைய கேள்வி கணக்குகள் சரியாக இல்லை என்றால் ரபுல் ஆலமின் இங்கிருந்தே கஷ்டத்தை துவங்க ஆரம்பித்து விடுவார் பாம்பு என்பது மனிதனுடைய கபரின் வாழ்க்கை இவன் கிளையை பிடித்துக் கொண்டிருக்கிறான் ரெண்டு எலிகள் இரவு பகல் என்ற எலி கரித்துக் கொண்டே இருக்கிறது நாட்கள் எல்லாம் கரைந்து கொண்டே வருகிறது இந்த நேரத்தில் இந்த தேனில் இருந்து வருகிற தேன் கூட்டிலிருந்து வருகிற தேன் இருக்கிறதே இதுதான் மனித வாழ்க்கை இந்த தேன் அவனுக்கு இன்பத்தை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமா ரொம்ப சந்தோஷமா இந்த நேரத்தில் தொங்கிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பானா பஃபே சிஸ்டத்தில் எல்லாம் கொடுத்திருக்கிறான் அதனால ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு இருக்கலாம் என்று அவன் நினைப்பானா இதுதான் உலகம் அல்லாமா ரூமி ரஹமத்துல்லாஹித்தால் அழகாக வடிக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குரானிலே சொல்லுகிற பொழுது உலகத்திற்கு உதாரணமாக தண்ணீரை சொல்லுகிறார் உலகம் தண்ணீர் போன்றது தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும் உலகமும் ஓடிக்கொண்டே இருக்கும் உலகம் நிற்காது யாருக்காகவும் நாலு மணி நேரம் சூரியனை தடை செய்யக்கூடிய ஆட்கள் உலகத்தில் யாருக்கு இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு வருகிற சூரியனை ஒரு நாலு மணி நேரம் தடுத்து நிறுத்தி விடலாம் சொல்ல முடியுமா நிறுத்த முடியுமா உலகம் ஓடிக்கொண்டே இருக்கும் தண்ணீர் ஓடுவதைப் போல தண்ணீரோடு அல்லாஹ் உலகத்தை ஒப்பிட்டதற்கு இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது தண்ணீர் அளவோடு இருந்தால் தான் அதில் பயன் இருக்கிறது தண்ணீர் மிதம் மிஞ்சி வெள்ளமாக வருகிற பொழுது அழிவை கொடுத்துவிடும் உலகமும் இப்படித்தான் உலகம் உலகம் உலகம் பொருளாதாரம் உலகம் என்று அழைகிற பொழுது அளவுக்கு மிஞ்சுகிற பொழுது இது அழிவை கொடுத்துவிடும் உலகத்தை அளவோடு வர வேண்டும் பெரிய தண்ணீர் தடாகம் இந்த தண்ணீர் தடாகத்திலே சுத்தம் செய்யலாம் ஆனால் அதிலே நிறமோ சுவையோ மனமோ மாறிவிட்டால் ஒளி செய்யக்கூடாது பெரிய ஹவுஸ் இந்த ஹவுஸிலே நிறம் மாறுகிறது அல்லது சுவை மாறுகிறது மனம் மாறுகிறது ஒளி செய்ய முடியாது இதை போன்றுதான் உலகத்திலே வாழலாம் பெருமை என்ற தன்மை வருகிற பொழுது உலகம் என்ற தண்ணீர் பெருமை என்ற தன்மை வருகிற பொழுது நான் தான் உயர்ந்தவன் என்ற தன்மை வருகிற பொழுது அகம்பாவம் வருகிற பொழுது அதுவே அவனை அழித்துவிடும் உலகம் நீருக்கு ஒப்பானது என்று அல்லாமா என்று அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுகிறார் அல்லாமா ரூமி அடுத்த ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள் இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா பாம்பு மாதிரிங்கிறாங்க பாம்பை பிடிக்க தெரிஞ்சவனுக்கு அதை விட ஈஸியானது எதுக்குமே கிடையாது நிறைய நாம் எல்லாம் பார்த்திருக்கலாம் பாம்பு பிடிக்க தெரிந்தவன் படம் எடுத்து ஆடுகிற பாம்பை கூட அழகாக பிடித்து விடுவான் பிடிக்க தெரியாத நம்மள மாதிரி ஆளு செத்த பாம்பை தொடர்றது கூட பயப்படுவான் ஏனென்றால் பிடிக்க தெரியாது பாம்பு பிடிக்க தெரியாதவன் படம் பிடித்து ஆடுகிற பாம்பை பிடிக்க சென்றால் அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை உலகம் என்பது படம் எடுத்து ஆடுகிற பாம்பு பெருமானார் இந்த பாம்பை எப்படி பிடிப்பது என்று சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் உலகத்தோடு வாழ வேண்டும் அந்த பாம்பை எப்படி பிடித்து வாழ வேண்டும் அலியுன் கரமல்லா வஜன் உலகத்தை பார்த்து சொன்னார்கள் உன்னுடைய ஏமாற்றுதலை என்னிடத்தில் நீ வைத்துக் கொள்ளாதே உன்னை நான் எங்கு வைக்க வேண்டுமோ அப்படித்தான் வைக்கிறேன் என்று அழியும் கரமல்லா வஜன் சொன்னார்களே அந்த முறையிலே நாம் இருக்கிறோமா பெருமானார் சகாபாக்களுக்கு உலகத்தை பிடிக்கிற முறையை கற்றுக் கொடுத்தார்கள் உலகத்திலேயே வாழ்ந்தார்கள் தொடாமல் வாழ்ந்தார்கள் ஷாம் நாடு இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவை போன்று எல்லா நலன்களையும் கொண்ட நாடு வளங்களையும் கொண்ட நாடு சாம் நாடு எல்லா கலாச்சாரங்களும் அங்கு இருந்தது ஆனால் அவர்கள் அபு உபைதா நாட்டின் கவர்னராக இருந்து வீட்டுக்குள்ளே இருந்தது ரெண்டு ரொட்டியும் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு குவளையும் தான் உலகத்தோடு ஒட்டாது வாழ்ந்தார்கள் இன்னும் ஒரு உதாரணத்தை அழகாக பெருமானார் செல்லல்லாக அழைவ செல்லம் என்னவர்கள் சொல்லுவார்கள் இந்த உலகம் இருக்கிறதே அத்யா ஜீஃபா கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பெருமானார் பேசுகிறார்கள் உலகம் என்பது பிணம் என்றார்கள் அதை தேடுபவர்கள் நாய்கள் என்றார்கள் உலகத்தை ஆசைப்படலாம் தேடலாம் இதற்கெல்லாம் சரிய ஆனால் அல்லாஹுவை மறக்கடிக்கிற அளவிற்கு அது மாறிவிட்டால் அது கூட அல்லாஹுவை எது மறக்கடிக்கிறதோ அதற்கு பிறதான் துன்யா துன்யா என்று சொன்னாலே அல்லாஹுவை மறக்கடிக்க வேண்டும் அல்லாவினுடைய நினைப்பில எதை தேடினாலும் அதிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் வரக்கத்தை தான் வைத்திருக்கிறான் தவிர அழிவில்லை அல்லாஹுவை எது மறக்கடிக்கிறதோ அதுதான் உலகம் இந்த உலகம் இருக்கிறது ஜீஃபா அல்லாஹுவை மறக்கடிக்கிற உலகம் பிணம் அதை தேடக்கூடியவர்கள் நாய்கள் இங்கு முஹத்திசீன்கள் எழுதுகிறார்கள் நாய்களுக்கும் பேராசை இருக்கிறது காக்கைக்கும் பேராசை இருக்கிறது ஏன் பெருமானார் இங்கு நாயை போட்டார்கள் காக்கையை போடவில்லை என்றொரு கேள்வியை வைத்து அழகாக பதில் எழுதுகிறார்கள் பெருமானாரினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு காக்கையும் அசுத்தத்தை சாப்பிடுகிறது நாய்களும் அசுத்தத்தை சாப்பிடுகிறது வித்தியாசம் காக்கைகள் சேர்ந்து சாப்பிடும் நாய் பக்கத்தில் வரவிடாது இது போன்றுதான் உலகம் அதிகமாக அதிகமாக பார்ட்னரை கலற்றான் அத்தனைக்கும் நானே அனுபவிக்க வேண்டும் இந்த நாய் என்ன வேலை செய்யுமோ அது உள்ள அத்தனைக்கும் நானே அனுபவிக்க வேண்டும் அவனுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று துரத்தும் சூழல் அடுத்தும் பார்க்கிறோம் இந்த காக்கைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது காக்கா செத்து போயிருச்சுன்னு சொன்னா இன்னொரு காக்கா அதை சாப்பிடாது ஒரு காக்கை இறந்து விட்டால் இன்னொரு காக்கா காக்காயை போய் சாப்பிடாது ஆனால் ஒரு நாய் செத்து விட்டால் இன்னொரு நாய் அதையே போய் சாப்பிடும் பெருமானார் என்ன அழகாக உதாரணம் காட்டி இருக்கிறார்கள் இந்த உலகம் இதை தேடுபவன் நாய் என்று சொன்னார்களே பெருமானார் இன்றைக்கு அது நடக்கிறதே சகோதரனாக இருந்தாலும் பொருளாதாரத்தை அவனிடத்திலிருந்து மறிப்பதற்கு என்ன வழி தன் ரத்தம் தானே தன் தோழன் தானே தகப்பனாரையே கொண்டவர்களின் பட்டியலை நாம் பார்க்க முடியும் பணத்திற்காக உலகத்திற்காக தன் சகோதரனை தன்னுடைய சொந்தத்தை அடித்து வாழுகிறவர்கள் உலகத்தில் உண்டு பெருமானார் ஆக்கை என்று சொல்லாமல் நாய் என்று சொன்னதற்கு அதிசயங்கள் இப்படியும் விளக்கம் எழுதுகிறார்கள் காக்கை கரியை மட்டும்தான் சாப்பிடும் எலும்பு சாப்பிடாது ஆனா இந்த நாய் கரியையும் சாப்பிடும் எலும்பையும் சாப்பிடும் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும் இதை போன்றுதான் யார் உலகத்தின் மீது பட்டுக் கொள்ளுகிறார்களோ அதிக காதல் கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் வந்து சேர வேண்டும் துனியா வந்து சேர வேண்டும் எப்படியாவது நாம் மேலே ஏற வேண்டும் வாதிசீன்கள் மீண்டும் விரிக்கிறார்கள் காக்கை இரவு நேரத்திலே சாப்பிடாது எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான் இரவு நேரத்தை பயன்படுத்தி அது சாப்பிடாது ஆனா இந்த நாய் ராத்திரியும் விடாது இது போன்று உலகத்தின் மீது காதல் கொண்டவர்கள் பகல் மட்டும் போதும் என்று நினைக்க மாட்டார்கள் இரவும் வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் எங்களுக்கு போதவில்லையே என்று எண்ணுவார்கள் இப்படி தேடுபவர்கள் என்றார்கள் குமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானார் இன்னும் பேசுகிறார்கள் இந்த உலகம் இருக்கிறதே உலகமும் ஆகிரத்தும் ரெண்டு அக்கா தங்கச்சி உலகமும் ஆகிரத்தும் அக்கா தங்கச்சி அக்காவையும் தங்கச்சியை ஒன்னா கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்கிறாங்க ஹராம் அக்காவையும் தங்கச்சியையும் ஒன்றாக திருமணம் முடிக்க முடியாது துன்யா இருந்தால் ஆகிரத்து இருக்க முடியாது ஆகிரத்து இருந்தால் துன்யா இருக்க முடியாது இதுதான் அல்லாஹினுடைய நியதி அதோடு நிறுத்தவில்லை பெருமானார் இன்னும் பேசுகிறார்கள் துன்யா ஹலாலுஹா ஹிசாப் ஹராமுகா வபால் துன்யாவுல ஹலாலுக்கே கேள்வி கணக்கு இருக்கிறது ஹராம் என்று சொன்ன அதற்கு நரகம் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் அலாலான முறையிலே உலகத்தை தேடுவதற்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது ஆனாலும் அதற்கு ஹிசாப் இருக்கிறது பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் இன்னொரு ஹதீசரை இப்படி சொல்லுகிறார்கள் யார் உலகத்தினுடைய இன்பத்தை சுவைக்காமலே இறந்து விடுகிறார்களோ உலகத்தினுடைய இன்பத்தை சுவைக்காமல் இறந்து வருகிறார்களோ அவர்கள் பணக்காரர்களுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா அலைவர் செல்லம் சொர்க்கத்திற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் போவார்கள் என்று சொன்ன நாயகம் செல்லல்லா அலைவர் செல்லம் இறை வசனத்தையும் எடுத்து காட்டுகிறார்கள் மறுமையிலே ஒரு நாள் என்பது ஹம்சூன் அல்ப சனத்தின் மிம்மாத்தா உத்தூன் இந்த உலகத்தினுடைய ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமம் ஒரு நாள் என்பது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமம் என்றால் ஐநூறு வருடத்திற்கு எத்தனை நாள் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் நாளைக்கு மேல அத ஐம்பதாயிரத்தால பெருக்குங்க ஒன்றரை லட்சத்தை ஐம்பதாயிரத்தால் பெருக்கிக் கொள்ளுங்கள் ஒன்றரை லட்சத்தை ஐம்பதாயிரத்தால் பெருக்கிக் கொள்ளுங்கள் இப்ப எத்தனை செய்முறை சேர்த்து போடுறது அன்புக்குரியவர்களை இத்தனை நாட்களுக்கு முன்னால் ஏழைகள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் காரணம் அவர்கள் உலகத்தை தொடவில்லை சுவைக்கவில்லை பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவ செல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னார் இந்த உலகத்தினுடைய மாயை என்ன இந்த உலகத்திலே எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ன நல்லமல்களை செய்தார்கள் என்ன தீமையிலிருந்து ஒதுங்கி இருந்தார்கள் வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்க்கிறோம் பெருமனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு சென்றவுடன் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதிலே சல்மான் பார்த்திக்கும் அபுத்தர்தார் அலி அல்லாவுக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி செல்லம் சல்மான் பார்சி அபுத்தர்தா சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் நீங்கள் சகோதரர்களாக இறக்கிற வரை வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் பிரியவே இல்லை மௌத்து வரை பிரியவில்லை சகோதரர்கள் தான் பைத்துல் முக்கத்தசுக்கு செல்லுகிறார்கள் அபுத்தர்தார் அலி அல்லாஹு தாலா அங்கு சென்று வளமான வாழ்க்கை பொருளாதாரம் ஏறுகிறது ஒரு கடிதம் எழுதினார்கள் தன்னுடைய தோழர் சல்மான் பார்த்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அல்ஹம்து இல்லாஹ் இல்லதி அன்சலனி பைத்தல் முக்கத்தசி வாத்தானி மாலன் வாவுலாதா எல்லா புகழும் இறைவனுக்கே சல்மான் ரபுல் ஆலமீன் என்னை வைத்துல் முக்கத்தசில இறக்கி வைத்திருக்கிறான் ஜெருசலத்திலே அதோடு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தையும் குழந்தை வளத்தையும் எனக்கு ரபுல் ஆலமீன் நிறைவாக கொடுத்திருக்கிறான் என்று கடிதம் எழுத மதீனாவிலிருந்து பதில் கடிதம் எழுத சொல்லுகிறார்கள் சல்மான் பாரசி இடத்தை வைத்தெல்லாம் ஒரு இடத்தை காட்டி இது பரிசுத்தமான இடம் என்றெல்லாம் சொல்லாது அல் ஈமான் அமலு சாலை எஹ்லாஸ் ஈமானும் அமலு சாலிகும் எஹ்லாசும் தான் இது கத்தி சுக்க உன்னை பரிசுத்தப்படுத்துமே தவிர வெறும் இடம் உன்னை பரிசுத்தப்படுத்தி விடாது என்று சொல்லிவிட்டு துவா செய்கிறார்கள் என் சகோதரர் அபுத்தர்தாவுக்கு பொருளாதாரத்திற்கு பகரமாக பயனுள்ள கல்வியை மாற்றிக் கொடுறப்பே என் சகோதரர் அபுத்தருதாவுக்கு குழந்தைகளை விட அழிச்சாட்டியம் செய்கிற குழந்தைகளை விட அமலசாலிகை அதிகமாக செய்கிற தௌஃபிக்கை கொடுத்து விடுறப்பு என்று பதில் கடிதம் எழுதுகிறார்கள் உலகத்திலே வாழுகிற பொழுது இல்முன் நாபி ஐயும் அமலே சாலிகையும் ஈமானையும் தக்குவாவையும் இஹ்லாசையும் தேடித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள் வினை விதைத்தவன் இணை அறுப்பான் திணை விதித்தவன் திணை அறுப்பான் சாபாக்கள் முழுக்க திணையை விதைத்தார்கள் உமரே பாரூக் அலி அல்லாஹுத்தாலாவினுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டுங்கள் நான்கு ஹலீஃபாக்களினுடைய வரலாறு நூல்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் படித்திருக்க வேண்டும் இன்னைக்கு தமிழ்ல வந்துருச்சு முறை பருப்பு அளவுக்கு தண்ணீர் கேட்கிறார்கள் சர்பத் கொடுக்கப்படுகிறது குடித்துவிட்டு அதபத்தும் உமரலி அல்லாஹு ஓதி காட்டுகிறார்கள் பிரபுலாலமீனே துன்யாவை கொடுத்து விட்டாயா துன்யாவிலேயே ஆகிரத்தின் இன்பத்தை எனக்கு கொடுத்து விட்டாயா என்று அழுகிறார்கள் நான் மறுமையிலே எனக்கு ஆகிரத்தின் சுவை இல்லாமல் போய்விடுமோ நான் கண்ணீரை கேட்கிற பொழுது விட உயர்ந்த சர்வத்தை எனக்கு கொடுக்கிறார்களே ஆகிரத்தினுடைய எல்லா இன்பமும் உலகத்திலேயே கொடுக்கப்பட்டு விட்டு நான் ஆகிரத்திலே வெறுமனே சென்று விடுவேனோ என்று பயந்தார்கள் உமரடி எல்லா அல்லா வரலாறு சொல்கிறது உமரடி அல்லாவினுடைய ஆட்சி காலத்தில் சில பேர் உட்கார்ந்து பேசுறாங்க உமரடிகள் எல்லாம் ரொம்ப சம்பளம் கம்மியாவே எடுக்கிறாங்க ரொம்ப சம்பளம் அரசாங்கத்திலிருந்து குறைவாக எடுக்கிறார்கள் அதனால் நாம் எல்லாம் சேர்ந்து உமரடி விடத்திலே சொல்லி சம்பளத்தை கொஞ்சம் கூட எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் என்று சொல்லுகிற தைரியம் யாருக்கும் இல்லை மூணு சகாபி ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க ஆனா போய் சொல்ற தைரியம் இல்ல அதனால் என்ன செய்தார்கள் உமர் அலி அல்லாவினுடைய மகள் அஸ்தா நாயகி இடத்திலே சென்று வறுமையில் இருக்கிறார்கள் உமர் அலி அல்லா ஒரு நாட்டின் ஜனாதிபதி இவ்வளவு கம்மியாக எடுத்தால் அது சரியில்லை போய் சொல்லம்மா என்று சொல்ல ஹப்சா நாயகி போய் தன்னுடைய தந்தைக்கு பக்கத்திலே அமர்ந்து பொதுவாகவே பொம்பளை பிள்ளையை போய் அடக்கமாக அமருகிற பொழுது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அடங்கி வந்து விடுவார் உமர் அலி அல்லா என்னம்மா அடக்கமாக வந்து அமருகிறாயே என்ன காரணம் சகாபாக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் என்னிடத்தில் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் இன்னென்ன சகாபாக்கள் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் உங்களுடைய சம்பளத்தை கொஞ்சம் கூட எடுத்துக் கொள்வீர்களாம் என்று சொல்லுகிற பொழுது வந்ததே கோபம் உமரடி அல்லாவுக்கு வந்ததே கோபம் பெருமானாரை நீ பார்த்ததில்லையா உன் கணவர் தானே உமான் நபிகள் கோபான் அவர்கள் இறக்கிற பொழுது பெருமானாருக்கு என்னம்மா இருந்தது ஏழே ஏழு திருகம் இருந்தது அதை கூட தர்மம் செய்ய சொல்லிவிட்டார்களே அம்மா பெருமானார் சொல்லல்லா உழைவு செல்லத்தை பார்க்கவில்லையா அவர்கள் படுப்பதற்கு ஒரே ஒரு பாய்தானே இருந்ததம்மா நீ பெருமானாரை பார்த்ததில்லையா நபிகள் பெருமானாரினுடைய முதுகெல்லாம் தழும்பாக இருந்ததே அந்த பெருமானாரை பார்த்ததில்லையா பெருமானார் வாழ்ந்த காலத்திலே அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் இப்பத்தாக வாழ்ந்தார்களே அதற்கு பிறகு வாழ்ந்தேன் அபுபக்கர் சித்திக்கிறது அலி எப்படி அம்மா வாழ்ந்தார்கள் பெருமானார் எந்த வழியிலே வாழ்ந்தார்களோ அதே வழியிலே வாழ்ந்ததை நீ பார்க்கவில்லையா இதற்கு பிறகு நான் வழியை மாற்றி இரண்டு பேர்களும் எனக்கு காட்டி வழியை விட்டு நான் வேறு வழியிலே சென்று நரகத்திற்கு செல்ல நீ விரும்புகிறாயா அம்மா என்னை நரகத்திற்கு நானும் சென்று மற்றவர்களையும் அழைத்து செல்ல விரும்புகிறாயா சம்பளத்தை கூட்டிக் கொடுங்கன்னு கேட்டது கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு யோசித்து பார்க்கிறோம் இந்த மூணு சகாபியை கூட்டு விட்டாங்களாம் உமர் அலி அல்லா மேல இறக்கப்பட்ட மூணு சகாபியை கூட்டு விட்டு ரூம்பிலே வைத்து அடித்தார்கள் லரப உமர் முகத்திலும் பிற்பகுதியிலும் அடித்தார்கள் உமர் அலி அல்லாஹ் உத்தாலா இந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டிருக்குமா யோசித்து பார்க்கிறோம் உலகத்திலே நன்மையை மட்டுமே விதைத்தவர்கள் சகாபாக்கள் நாம எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கிறோம் பெருமனா சல்லாஹு அலைவு செல்லத்தினுடைய காலம் ஒரு புதிய முஸ்லீம் வருகிறார் நபிகள் பெருமானார் இடத்துல அப்பதான் இஸ்லாமாகி வருகிறார் நாயகமே எனக்கு ஒரு விருப்பம் நாயகமே என்னுடைய தோட்டத்தை ஒட்டி ஒரு பத்து மரம் அங்கும் இங்குமாக இருக்கிறது இந்த சகாபியினுடைய மரம் அந்த பத்து மரத்தை நான் விலை கொடுத்து விடுகிறேன் நாயகமே அவர் எனக்கு கொடுத்தால் நான் கட்டிடமாக கட்டிவிடுவேன் நாயகமே என்னுடைய தோட்டத்துக்கு என்னுடைய பேரித்தன் தோப்புக்கு நான் அழகாக பாதுகாப்பு அமைத்து விடுவேன் நாயகமே முன்ன பின்ன இருக்கிறதுனால அந்த பத்து மரம் சேர்ந்தால் தான் எனக்கு தோடுவாக இருக்கும் நாயகம் பெருமானார் செல்லல்லா ஒளிவசல பொதுவாகவே புதிதாக வரக்கூடியவர்கள் மீது பெருமானார் இயற்கையிலேயே எல்லோரின் மீது அன்பு அதிலே கூடுதல் அன்பு யார் இஸ்லாத்தின் மீது புதிதாக வருகிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாமிய கருத்துக்களை பதிய வைப்பதற்காக பெருமானார் கூடுதல் அன்பு செலுத்துவார்கள் அந்த அடிப்படையிலே பணக்கார சகாபி அந்த தோட்டத்துக்கு சொந்தக்கார சகாபியை அழைத்து அந்த பத்து மரத்தை கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு நான் சொர்க்கத்திலே மரம் தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த சகாபி அதெல்லாம் வேண்டாம் நாயகமே சொல்லிவிட்டு அந்த சனாபி கேட்டார் நாயகமே இது உங்களுடைய சட்டமா உத்தரவா இது உங்களுடைய சட்டமா உபதேசமா அல்லாஹ் சொல்லி நீங்கள் இப்படி சொல்கிறீர்களா அல்லது உங்களுடைய ரை ஆலோசனையை சொல்கிறீர்களா அல்லாவெல்லாம் சொல்லல ஆலோசனை தான் அல்லா சொன்னால் கொடுத்து விடுகிறேன் நாயகமே ஆலோசனை கொடுக்க முடியாது நாயகமே அல்லா சொன்னால் கொடுத்து விடுகிறேன் சகாபாக்களுடைய அமைப்பு ஆலோசனை என்ன முடியாது அந்த புதிய இஸ்லாமிய தகாபி அப்படி ஒரு மாதிரியா பார்த்து கொண்டிருக்கிறார் அபுத்தஹதார் அலி அல்லாஹு அவர்கள் நாயகமே நான் பார்த்துக்கிறேன் போய் என் தோட்டத்தில் ஆயிரம் மரம் இருக்கிறது அந்த பத்தை கொடுத்து விடுங்கள் நான் ஆயிரம் தருகிறேன் பத்தை கொடுத்து விடுங்கள் ஆயிரம் தருகிறேன் நாயகமே எனக்கு சொர்க்கத்திலே மரமும் மாளிகையும் வேண்டும் சொர்க்கத்திலே உனக்கு மரமும் மாளிகையும் உண்டு ஆயிரம் மரத்தை கொடுத்து பத்து மரத்தை வாங்கி கொடுத்து பெருமானாரை சந்தோஷப்படுத்துகிறார்கள் இந்த ஆயிரம் மரத்தை கொடுத்த சகாபி அபு தகதா ரலியல்லாஹு தன்னுடைய தோட்டத்துக்கு உள்ளே செல்லவில்லை வெளியே நின்று கொண்டு மனைவி மக்களை அழைத்தார்களாம் என்னுடைய மனைவியே மக்களே நான் இதை பெருமானாருக்கு கொடுத்து விட்டேன் உள்ளே நுழைகிற உள்ளே நுழைகிற தகுதி இப்பொழுது எனக்கு இல்லை வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் என்று அழைக்க தோட்டத்திலிருந்து வெளியே வருகிறார்கள் ரவி அல்லாஹ் திஜாரத்தை கணவரே உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தை வழங்குவானாக என்று சொல்லி வெளியேறினார்கள் உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு இதை விட சார்ந்த உலகத்தில் ஏதாவது சொல்ல முடியுமா இதே நேரத்திலே தீமைகள் செய்தவர்கள் என்ன செய்தார்கள் அதற்கான தண்டனை என்ன இதையும் நாம் பார்க்கிறோம் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் என்னவர்கள் மியாராஜுக்கு சென்ற வேலையில பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் பார்த்து வந்த நிகழ்வுகளை பெருமானார் சொல்லுகிறார்கள் அந்த நிகழ்வுகள் இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா நரகம் எதனால் நரகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் எதனால் இந்த சமுதாயம் நரகத்திற்கு அனுப்பப்படுகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் என்னவர்கள் மூன்று நாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே சொன்ன செய்திகள் அதீச்சு நூட்களில் பதிவாக இருக்கிறது யார் உலகத்திலே வாழுகிற பொழுது ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ நான் மேராஜினுடைய நாளையிலே பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய தங்கத்தையும் வெள்ளியையும் பொருட்களையும் உருக்கி அவர்களுடைய கண்களிலும் காதுகளிலும் ஊட்டப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று வாழ்க்கையில் ஒரு பொய் கூட சொல்லாத பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்களே இந்த பொருளாதாரம் ரப்பு ஆலமீன் கொடுத்தது ரப்பு கேட்கிறான் எனக்காக இரண்டரை சதவீதம் கொடுங்கள் என்று கேட்கிறார் அதை எத்தனை இவர்கள் பல ஆண்டுக்கு கடனாக வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்குரிய தண்டனை இது கிராமத்து நாளினுடைய அடையாளம் மூலமாக பெருமானார் சொல்லுகிற பொழுது ஜக்காத்து மாயனமா ஜக்காத்தே கொடுக்க மாட்டான் வருஷ கணக்குல கடை வச்சிருப்பா நாலு வருஷத்துக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டியிருக்கோம் பத்து வருஷத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கோ இருபது வருஷத்துக்கு கொடுக்க வேண்டியோ கணக்கில்லாமல் ஜக்காத்து கணக்கு போட்டு கொடுத்தாதான் ஜக்காத்து நீயத்து வச்சு கொடுத்தாதான் ஜக்காத்து இன்னைக்கு சமுதாயம் இந்த நிலையில் ஆகிவிடும் இவர்கள் இருக்கிற இடம் நரகம் ஆனால் இன்றைக்கு நாம் அதை முறையாக செய்கிறோமா நன்மையை விதைக்கிறோமா அப்பாஸ் அலி அல்லாவினுடைய வரலாறை பார்க்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து ஜக்காத்த கொடுத்துருவாங்களாம் முன்கூட்டியே பெருமானார் அடுத்தும் பார்க்கிறார்கள் ஒருவரை குனிய வைத்து தூணிலே கட்டப்பட்டு நெருப்பினால் ஆன தூள் லேசா நெருப்பு நம்முடைய உடலின் மீது பட்டு விட்டாலே கொப்பளமாகி அது பண்ணுகிற சேட்டைகள் அதுவும் குறிப்பா சுகர் பேஷண்டா இருந்துன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சேட்டைகள் எல்லாம் செய்து விடுகிறது அன்புக்குரியவர்களே நெருப்பு தூணிலே கட்டப்பட்டு குனிய வைத்து மேலே நெருப்பினாலான பெட்டிகளை வைத்து நிமிர முடியாமல் வேதனை கொடுக்கப்படுகிறார்கள் சகாபாக்களை பார்த்து பெருமானார் இவர்கள் யார் தெரியுமா வாக்குறுதி கொடுத்து விட்டு மீறியவர்கள் அன்புக்குரியவர்களே நாளைக்கு வாங்க உங்க காசை வாங்கிட்டு போயிருங்க சர்வசாதாரணமா நம்ம சொல்லுவோம் நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்தா நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்தா நாளைக்கு வாங்க வாக்குறுதி கொடுத்து விட்டு யார் மீறுகிறார்களோ அவர்களுக்கு நாளை நரகத்தில் கிடைக்கிற தண்டனை இது என்றார்கள் பெருமானார் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த சமுதாயம் வாக்கு மீறுகிறதே மாவியார் அலி அல்லாஹு தலாவினுடைய வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பாருங்கள் மாவியார் அலி அல்லாஹு தலான் என்பவர்கள் போர்க்களத்திற்கு செல்லுகிறார்கள் நாட்டை பிடிப்பதற்காக உள்ளே நாட்டின் எல்லைக்குள் நுழைகிறார்கள் அம்ரிபுன் அபசார் அலி அல்லா பின்னாடி இருந்து பா பா பா யா உள்ளே செல்லாதீர்கள் நின்று விடுங்கள் மாவியார் அலி அல்லா நாட்டை பிடிக்கப் போகிறோம் எதற்காக நிற்க சொல்கிறீர்கள் வாதா செய்திருக்கிறீர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் இந்த நாள் வரை நான் உள்ளே நுழைய மாட்டேன் என்று ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் அந்த ஒப்பந்த தேதி முடியவில்லை அதற்கு முன்னால் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் ஒரு நாளும் மார்க்கம் இதற்கு அனுமதி அளிக்கவில்லை வெற்றி கொண்ட நாட்டை விட்டுக் கொடுத்து விட்டு திரும்பினார்கள் என்று வரலாறு ஒரு இஸ்லாமியன் என்றைக்கும் வாக்குக்கும் ஒப்பந்தத்திற்கும் மாறு செய்ய மாட்டான் என்று மார்க்கம் பண்ணிக்கிறது பதில் போர்க்களத்திற்கு அபூதர்தா பதில் போர்க்களத்திற்கு அபூதர் அலி அல்லா வரவில்லை என்ன காரணம் தெரியுமா வரலாறுகளை புரட்டுங்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது ஏற்று வருகிற பொழுது அபூஜகில் பிடித்துக் கொள்கிறார் எங்கே செல்கிறீர் நான் முகமது இடத்திலே செல்கிறேன் ஈமான் கொண்டு விட்டேன் அங்கே சென்று அவர் எங்களோடு போர் தொடுப்பார் அவரோடு சேர்ந்து நீயும் எங்களை அடிப்பாய் உன்னை விடமாட்டோம் இங்கேயே உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறோம் அபுதர் அலி அல்லாஹுத்தல வாதா செய்தார்கள் அப்படி பெருமானார் போர் தொடுத்தால் அந்த போரில் நான் வரமாட்டேன் என்று வாதா செய்தார்கள் செய்து மதீனாவிற்கு செல்கிறார்கள் பதிலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது பெருமானாரிடத்திலே சென்று சொல்கிறார்கள் ஆட்களும் குறைவாக இருக்கிறது அவர்கள் ஆயிரம் பேர்கள் இவர்கள் முன்னூத்தி சுச்சம் பேர்கள் தான் நாயகம் அபுதர் போருக்கு வரவில்லையா என்று கேட்க அபுதர் அலி அல்லா பெருமானாரை பார்த்து சொன்னார்கள் நாயகமே நான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் நாயகமே நான் போருக்கு உங்களோடு வரமாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாமளா இருந்தா அபூஜகிட்ட கொடுத்த வாக்கு பெரிய இந்த வாக்காக்கும் நரகவாதி கொடுத்த வாக்கு இவர் அதை போய் காப்பாற்றுகிறாராம் என்று சொல்லிவிடுவோம் ஆனால் பெருமானார் செல்லல்லா வசனம் உன் வாக்கை காப்பாற்றி நீ போர்க்களத்திற்கு வர வேண்டாம் என்று பெருமானார் செல்லல்லா வசனம் சொன்னார்களே இன்றைக்கு வாக்கை காப்பதிலே எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் அலட்சியமாக இருக்கிறது பெருமானார் நரகத்திற்கு செல்கிறார்கள் அங்கே பார்க்கிறார்கள் கடுமையான வேதனை கொடுக்கப்படுகிறது நாக்கை இழுத்து வச்சு நாக்கை இழுத்து பின்னால் கட்டி ஒருவர் சாட்டைகளை அடித்துக் கொண்டே இருக்கிறார் சாட்டைகளை அடித்துக் கொண்டே இருக்கிறார் யார் என்று பெருமானா செல்லல்லா ஒலிவசலம் கேட்கிற பொழுது பரதா அணியாமலேயே வாழ்க்கையில் சுட்டித் திரிந்த பெண்மணிகள் இன்றைக்கு நம் சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது நம்முடைய பெண்களுக்கு பரதாவை அணியச் சொல்லி இருக்கிறோமா நிறைய கணவன்மார்கள் போடுற பரதாவை கழட்ட சொல்றான் அவங்க ஒழுக்கமா இருந்தாலும் கலட்டு சொல்லுகிற கணவன்மார்கள் நிறைய உண்டு தன்னுடைய நண்பர்களிடத்திலே வந்து பகிர்ந்து கொள்ள சொல்லுகிற நிறைய கணவன்மார்கள் இன்றைக்கு சமீப காலமாக உருவாக்கி வருகிறார்கள் எந்த பெண் வருதா இல்லாமல் தன்னுடைய முகத்தை மறைக்காமல் தன்னுடைய உடலை மறைக்காமல் வாடுகிறாளோ அவருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை இது இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்கிறது இங்கு என்ன செய்கிறோமோ அது இங்கு விளைகிறது ஜினா செய்கிற பெண்களை பெருமனார் செல்லல்லாஹு ஒளிவ செல்லம் பார்க்கிறார்கள் உலகத்தில ஜானிகளுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அல்லாஹ் உலகத்திலே மூன்று தண்டனையை வணங்குகிறான் ஆகிரத்திலே மூன்று தண்டனையை வணங்குகிறான் பெருமானார் செல்லல்லாக ஒளிவ செல்லம் சொல்கிறார்கள் உலகத்திலே அல்லாஹ் ரபுல் அலமீன் முகத்தினுடைய ரவுனக் பிரகாசத்தை எடுத்து விடுவான் முகப்பிரகாசம் இருக்காது இரண்டாவதாக பொருளாதாரத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் ஆகா ஓகோன் இருந்தாரு தவறான வழிக்கு போனாரு அதற்கு பிறகு இவர் சரிந்து போய்விட்டார் உலகம் பேசுகிறது அல்லவா மூன்றாவதாக பெருமானார் செல்லல்லா செல்லும் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் வயதை குறைத்து விடுவான் மறுமையிலே அல்லாஹ் ரபுல் ஹிசாப் கேள்வி கணக்கை கடினமாக்கி விடுவார் அல்லாஹுவினுடைய கோபத்தை காட்ட ஆரம்பித்து விடுவார் அல்லாஹ் எப்பொழுது கோபத்தை காட்டுகிறானோ அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்புவான் அந்த நரகத்திலே எப்படி இருப்பார்கள் என்றால் கெட்ட மாமிசங்களை நாட்டம் எடுத்த மாமிசங்களை சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று குமான் நபிகள் குமான் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே நாம் யோசிக்க வேண்டாமா பெருமனார் செல்லல்லாக வடிவ செல்லம் என்பவர்கள் இன்னொன்றை பார்க்கிறார்கள் முகத்தை பார்த்தா பன்றியின் முகம் உடலை பார்த்தால் கழுதையின் உடல் வேதனை கொடுக்கப்படுகிறது பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லம் இப்படி வேதனை கொடுக்கப்படுகிறது இவர்கள் யார் என்று பெருமானார் கேட்கிற பொழுது சொன்னார்கள் ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் இவர்கள் தான் ரெட்ட வேடதாரிகள் ரெட்ட வேடதாரிகள் இங்கொன்று பேசுவார்கள் அங்கொன்று பேசுவார்கள் கோல் சொல்லி திரிபவர்கள் அல்லாஹ் ரபுலாலமின் ரெண்டு வேடம் போட்டதால் இங்கேயும் ரெண்டு தலைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் மறுமையில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பன்றியின் தலை உடலெல்லாம் கழுதையின் உடல் வேதனை கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு இந்த கோல் சொல்லும் பழக்கம் குறைந்திருக்கிறதா சமுதாயத்தில் லா எதுகுல் ஜன்னா நம்மாம் பெருமானார் சொன்னார்கள் சொர்க்கத்திலே ஒரு காலமும் கோல் சொல்லக்கூடியவன் நுழைய முடியாது என்றார்களே இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கோல் சொல்லுகிற பழக்கம் அதிகமாக இருக்கிறது பெருமானார் அடுத்தும் பார்க்கிறார்கள் ஒருவர் கழுதையின் தோற்றத்திலே கழுதையின் தோற்றத்திலே வாழுகிறார் இன்னொருவரை பார்த்தால் நாயின் தோற்றத்தில் இருக்கிறார் இப்படி தோற்றங்கள் மாறிப்போய் போயிருக்கிறது பெருமானார் செல்லல்லா வலிவசனம் யார் என்று கேட்கிற பொழுது இப்ராஹில் அலிகலாம் சொன்னார்கள் இவர்கள் தான் போராமைக்காரர்கள் போராமைக்காரர்கள் அடுத்தவன் நல்லா வாழ்ந்தா இவனுக்கு பிடிக்காது இவர்கள் வேதனை கொடுக்கப்படுகிறார்கள் கோமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹ் வலிவசனம் சொல்லுகிறார்கள் தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்தாத கணவனுக்கு மாறு செய்கிற பெண்களை கோமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹ் வலிவசலம் அவர்கள் பார்க்க பார்க்கிறார்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் கீழே படுக்க வைக்கப்பட்டு கீழே படுக்க வைக்கப்பட்டு சீழ் சலங்களை நெருப்பினாலான சீழ் சலங்களை அவர்களின் மேனியிலே ஊட்டப்படுகிறது அந்த சீழ் சலங்கள் உடலை பொற்றுக்கொண்டு பல வழிகளிலே வந்து கொண்டிருக்கிறது பெருமானார் இப்படி கொடுமைப்படுத்துகிறார்களே இவர்கள் யார் என்று கேட்கிற போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார்கள் இவர்கள் நான் தன்னுடைய கணவனை நாவாலும் உடலாலும் இந்த கணவனுக்கு மாறு செய்தவர்கள் என்று பெருமானார் செல்லல்லா பொழிவச்சலம் சொல்லி காட்டுகிறார்களே அன்பு அன்புக்குரியவர்களே இங்கு என்ன செய்கிறோமோ அது நாளை மறுமையிலே கிடைக்கிறது என்பதை பெருமானார் மேராஜிலிருந்து சொல்லிக் காட்டுகிறார்கள் சில ஹதீசுகளிலே பெருமானார் செல்லல்லா கொலிவசலம் யாருக்கு கபரின் வேதனை இருக்கிறது இந்த உலகத்திலே இந்த செயலை செய்யக்கூடாது என்று பெருமானார் ஒரு பத்து சாராரை இனம் காட்டுகிறார்கள் அதுல முதலாவதாக பெருமானார் சொன்னார்கள் மண் ஷரிபல் கம்மர சக்கர லம் துக்குபலகு சலாத்து அருபைன யார் மது குடிக்கிறார்களோ அவர்களுக்கு நாற்பது நாள் என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது மது குடித்த நிலையில் இன் மாத்தே அவன் மூத்தாகிவிட்டால் அவன் செல்லுகிற இடம் நரகம் என்றார்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களில் பதினாறு வயதை தாண்டிய நிறைய சகோதரர்கள் குடிக்கிறார்கள் என்று ஒரு ரிப்போர்ட் சொல்லுகிறது பள்ளிக்கூடத்தை விட நாட்டிலே டாஸ்மார்க் அதிகமாகிவிட்டது பள்ளிக்கூடத்தின் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கிறதா டாஸ்மார்க்கின் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்கிறது பணம் படைத்த பணக்காரர்கள் இரவு நேரத்திலே சென்று குடித்துவிட்டு உறங்கும் கலாச்சாரம் இஸ்லாமிய சமூகத்திலே இன்றைக்கு உயர்ந்து கொண்டே வருகிறது அல்லாஹ் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் பூமான் நபிகள் கோமார் சொன்னது ஒரு வார்த்தையும் பொய்யில்லை அதாவது கொடுக்கப்படும் என்று நம்முடைய நபி அழுகிறார்கள் நம்முடைய நபி அழுகிறார்கள் என் சமுதாயம் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களே என்று பூமான் அடுத்து எதற்கும் பேசுகிறார்கள் யார் தன்னுடைய ரெண்டு பெற்றோர்களை பெற்றுக் கொள்கிறார்களோ அல்லது ஒரு பெற்றோரை பெற்றுக்கொண்டு லா அபர்லகுமா அந்த ரெண்டு பேரோ அல்லது ஒருவருக்கோ யார் பணிவிடை செய்யவில்லையோ பதகலன்னார் அவனும் நரகத்தில் நுழைந்து விடுவான் என்றார்கள் பெருமானார் செல்லல்லா கொலைவசலம் பெற்றோர் கிடைக்க பெறாத வாக்கியம் பெற்றோர் கிடைக்கப்பெறாத வாக்கியம் அந்த பெற்றோரை பெற்றிருப்பவர்கள் அந்த அம்மா என்னதான் பேசட்டும் அந்த தா தகப்பனார் என்னதான் பேசட்டும் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் சென்று வளர்த்து உருவாக்கியவர்கள் இல்லையா ஒன்றுமில்லாதவர்களை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி சிறப்பாக்கியவர்கள் அந்த பெற்றோர்கள் அவர்கள் கஷ்டப்படுகிற நேரத்திலே அவர்களுக்கு உதவியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு அவர்களை யார் நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் உண்டு பெருமானார் மெம்பரில் போது ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள் யார் பெற்றோரை கவனிக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரஹீல் சொல்ல பெருமானார் மெம்பரில் நின்று கொண்டு ஆமீன் சொன்ன வரலாறுகள் உண்டு மூன்றாவதாக ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொல்லுகிறார்கள் ஒரு சஹாபி வந்து பெருமானார்த்தை கேட்கிறாரு நரகத்தில் நுழைய வைக்கிற அமல் எது நாயகமேன்னு கேட்டார் ஐயோ அமலின் யுதுகளினா எந்த அமல் என்னை நரகத்தில் நுழைய வைக்கும் சொல்லுங்கள் நான் தவிர்ந்து கொள்கிறேன் அல் கிது பொய் என்றார்கள் இதா கதப ஃபஜர இதா ஃபஜர கஃபர இதா கஃபர தகலன்னார் பொய் இருக்கிறதே ஒரு மனிதனை நரகத்தில் நுழைய வைத்துவிடும் பொய் சொல்லாத நாள் உண்டா சகாபாக்களினுடைய வாழ்க்கையில் பொய் சொன்னதாக வரலாறு இல்லை எண்ணி பார்க்கிறோம் அடுத்த ஹதீஸில் இன்னும் மோசமாக பெருமானா செல்லல்லா ஒளி செல்லும் சொல்கிறார்கள் மன் ஹஜர அகாஹு சலாசலையாலின் தன்னுடைய சகோதரனோடு ஒருவன் மூன்று நாள் பேசவில்லை என்றால் அவன் நரகத்திற்கு சென்று விடுவான் என்றார்கள் பெருமானா செல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் தன்னுடைய சகோதரனோடு மூணே மூன்று நாள் முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இறக்கிறவரை என் வீராரையே பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிற அமைப்பு நம் சமுதாயத்தில் இருக்கிறதே அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பெருமானார் மீண்டும் பேசுகிறார்கள் மண் பாரக்க ஜமாஅத்தன் சீபுரா யார் ஜமாத்தை விட்டு கட்டமைப்பை விட்டு ஒரு ஜான் விலகுகிறார்களோ இஸ்லாமிய கட்டமைப்பை விட்டு யார் விலகுகிறார்களோ பதகலன்னார் அவர்களும் நரகத்தில் நுழைந்து விடுவார்கள் ஜமாஅத்தில் பிரிவினைகள் குழப்பங்கள் கூச்சல்களை ஏற்படுத்துபவர்களும் நரகத்திற்கு செல்வார்கள் உமான் நபிகள் கோமான் சல்லல்லா வலிவத்தலம் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்து ஆறாவதாக பெருமானார் இன்னும் கடிந்து பேசுகிறார்கள் யார் கல்வியை கற்கிறார்களோ நாலு காரணத்திற்காக சிலர் கல்வியை கற்பார்கள் லியுபாகி பிகில் உலமா அறிஞர்களிடத்திலே பெருமை பேசுவதற்காக நான் இந்த அளவுக்கு கல்வியை கற்றிருக்கிறேன் என்று பெருமை பேசுவதற்காக அவன் கல்வியை கற்கிறானோ கற்காதவர்களிடத்திலே பெருமை அடித்துக் கொள்வதற்காக தன்னை உயர்ந்தவன் என்று காட்டுவதற்காக எவன் கல்வியை கற்கிறானோ அடுத்து பெருமானார் சொல்லுகிறார்கள் மக்களின் உள்ளத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக மக்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக எவன் கல்வியை கேட்கிறானோ லிய அல் உமரா பணக்காரர்களிடத்திலே பணத்தை பெறுவதற்காக எவன் கல்வியை கற்கிறானோ அவனும் நரகத்தில் நுழைவான் என்றார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லமன் அவர்கள் இன்றைக்கு கல்வியே காசு சம்பாதிப்பதற்காகத்தான் கல்வி என்ற நிலை கண்டவா நாம் சென்றிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே பெருமானார் மீண்டும் பேசுகிறார்கள் பெருமானாரின் தோழர் உஸ்மான் ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் இவனு உமர் அலி அல்லாஹு தாலாவை அழைக்கிறார்கள் நீங்கள் தான் இனிமேல் மதினாவினுடைய காலி என்றார்கள் நீதிபதி நீங்கள் தான் மதினாவின் நீதிபதி எவ்வளவு பெரிய போஸ்ட் உஸ்மான் அலி அல்லா ஹுத்தாலாவை பார்த்து இப்ரோமர் அலி அல்லா சொன்னாங்க அவுது ஹாதா இதுல நல்லா என்னை பாதுகாக்கட்டும்ட்டாங்க ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் உங்கள் தகப்பனார் காவியாக இருந்தார் உமரலி அலி காவியாக இருந்தார்கள் ஏன் இப்படி நீங்கள் பயப்படுகிறீர்கள் சொன்னார்களாம் இப்னு உமர் பெருமானார் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஒரு நீதிபதி தெரியாமல் தீர்ப்பு செய்தாலும் அவருக்கு நரகம் இருக்கிறது தெரிந்தே தவறாக தீர்ப்பு செய்தாலும் அவருக்கு நரகம் இருக்கிறது என் நிலை நானாக போய் நரகத்திலே விழ நான் ஆசைப்படவில்லை எனக்கு இது வேண்டவே வேண்டாம் பெண்களை குறித்து பெருமனா செல்லல்லா ஒளிவசலம் சொல்லுகிற பொழுது தக்புர்னல் அசீர வ தக்புர்னல் லக்ன வ தக்சுர்னல் அசீர அதிகமாக நீங்கள் கணவன்மார்களை புறக்கணிக்கிறீர்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள் அதனால் உங்களை நான் நரகத்திலே பார்த்தேன் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒரு சகாபி கேட்கிறார் பெருமானாரை பார்த்து நவிய நாயகமே எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குது அந்த புள்ள ரொம்ப ஒழுக்கசாலி தொழுக நோன்பு ஜக்காத்து எல்லாம் நீதமாக ஆனா அந்த நாவு மட்டும் அந்த பெண்ணுக்கு அடக்கமாக வைத்திருக்க தெரியவில்லை பக்கத்து வீட்டுல சண்டை கணவன்கிட்ட சண்டை பிள்ளைகிட்ட சண்டை பெற்றோர்கிட்ட அந்த பெண் நரகத்தில் நுழைந்து விடுவாள் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலிவசலம் கடைசியாக பெருமானார் இப்படியும் பேசுகிறார்கள் யார் ஒருவர் உலகத்திலே வாழுகிற பொழுது சரக்க சலாத்தன் வாகிதா ஒரு தொழுகையை விடுகிறானோ ஒரே ஒரு தொழுகையை யார் விடுகிறானோ பத்தகலன்னார் பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லம் சொல்லுகிறார்கள் இப்படி உலகத்திலே எதை விதைக்கிறோமோ அதுதான் மறுமையில் இருக்கும் அதே நேரத்திலே நன்மையை விதைத்தான் அதற்கும் நிறைய சான்றுகளை பார்க்க முடியும் ரூகும் ரூகும் சந்திக்கும் இஸ்லாமிய அடிப்படையில் மௌத்தா போனவங்க ரூகின் மூலமாக அதாவது தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ரூகும் ரூகும் சந்திக்கும் நல்லவர்களுடைய வரலாறு ரூஹோசிய மிலே காவோக்கு சந்தே என்று ஒரு பெரிய நூலே இருக்கிறது ரூஹோசிய மிலே காவோக்கு சந்தே கனவிலே ரூகும் ரூகும் சந்திக்கிற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் நீண்ட வரலாறுகள் நிறைய சான்றுகளை அதிலே குறிப்பிடுவார்கள் அதிலே சில வரலாறுகளை நான் சொல்லுவேன் அபாயசீதுல் பிஸ்தாமி அடக்கப்படுகிறார்கள் சில நாட்களுக்கு பிறகு ஒருவர் கனவிலே பார்த்தார் அபாயசீத் மன்றப்புக்க என்று அல்லாஹ் கேட்கும்போது நீங்க என்ன பதில் சொன்னீங்க அல்ல எல்லாத்தையும் கேட்பான் கபரில் வச்சதுக்கு பின்னாடி மர்ரப்புக்கோ அம்மா தீனுக்கோ அம்மா என்று கேட்பான் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள் அபாயசீது அழகாக பதில் சொன்னார்கள் வந்து மலக்குகள் கேட்டாங்க மண் ரப்புக்க ஓ ரப்பு யாருன்னு கேட்டாங்க அதுக்கு நான் அவங்கள பார்த்து சொன்னேன் இது சொல்லுகிறார்கள் அவர்களை பார்த்து சொன்னேன் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல அதற்கு அவர்கள் என்ன கேட்டார்கள் உன் ரப்புக்காக நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் அபாயதீது சொன்னார்களாம் ரப்புட்ட யாராவது கொண்டு வருவானா மாலிக்குள் முழு அவன்கிட்ட இல்லாதது என்ன இருக்கிறது மலக்குகளை மாத்தி கேளுங்கள் உன் ரப்பிடத்தில் என்ன வாங்க வந்திருக்கிறாய் என்று கேளுங்கள் ரப்பு இல்லாதவனா இருந்தா தான் கொண்டு வரணும் கேட்டு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க உன் ரப்பிடத்திலே என்ன வாங்க வந்திருக்கிறாய் என்று கேளுங்கள் மலக்குகள் பேசிக்கிட்டாங்களா இவர் விவகாரமான ஆளா இருப்பார் போல தெரியுதே ரொம்ப எக்கீனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால் இவரை விட்டு விடுங்கள் போகலாம் என்று பேசினார்கள் அபாயதீதில் இஸ்லாமி ரஹமத்துல்லா சொல்லி காட்டுகிறார்கள் வரலாற்றிலே நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம் ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி தாலாலை அடக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்கு பிறகு உங்களிடத்திலே ரப்பு மண் ரப்புக்க என்று கேட்கப்பட்டதே நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள் இப்படியே நூற்றுக்கணக்கான வரலாறுகள் இருக்கிறது மண் ரப்புக்க ஓ ரப்பு யாருன்னு கேட்கும் போது நீங்க அந்த கபர்ல மலக்குகள்கிட்ட என்ன பதில் சொன்னீங்க அவங்க சொன்னாங்களா ஆதமலை இஸ்லாத்திலிருந்து இருந்துட்டாங்க அந்த மலக்குகளை பார்த்து எங்கள் தந்தை ஆதம் சிலாத்திற்கு உங்களை சஜிதா செய்ய வைத்தானே அவன் தான் என்றான் உங்கள் தந்தை ஆதமுக்கு எங்கள் தந்தை ஆதமுக்கு உங்களை எல்லாம் சஜிதா செய்ய அந்த சஜிதாவில் நீங்க கலந்துகிட்டீங்களா இல்லையான்னு ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டாங்க அந்த சஜிதாவில் நீங்கள் கலந்தீர்களா இல்லையா இவர் ஆதமலை சிலாத்திலிருந்து பிடிக்கிறாரப்பா சரி வராது என்று சொல்லி புறப்பட்டார்கள் ரபுல் ஆலமீன் எனக்கு நஜாத்தை சொர்க்கத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள் கவுசுல் அலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாக உள்ளது அடக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள் என்று கேட்கிற பொழுது கவுசுல் அலம் சொன்னார்களாம் வந்தவர்களை பார்த்து நான் கேட்டேன் அரிசிலிருந்து வர்றீங்க அரிசிக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் என்று கேட்க அரிசிக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் என்று கேட்க அதை கணக்கிட முடியாது மின்னல் வேகத்திலே நாங்கள் வந்து செல்லுவோம் பல ஆயிரம் மைல் தூரம் கேட்டாங்களா அவ்வளவு தூரத்திலிருந்து வரும்போது நீங்க உங்க ரப்ப மறந்தீங்களா என்று கேட்க இல்ல நான் ஒரு பூமியிலிருந்து நாலு அடிதான தானே கீழே வந்திருக்கிறேன் இவ்வளவு தூரம் நீங்கள் மறக்கவில்லை நான் என்ன என்ற அப்பை மறந்து விடுவேனா என்ன கேள்வி கேட்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க இவரும் பயங்கரமா இருக்கிறாரே அன்புக்குரியவர்களே வரலாறு தொடர்கிறது பெருமானார் செல்லலாம் பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லமன் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே உமர் அலி அல்லாஹு அவை பார்த்து கேட்கிறார்கள் உமரே கபருக்குள்ளே சென்று அல்லா மர்ரப்புக்க என்று ஒரு மூணு கேள்வி கேட்பானே அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள் என்று உமர் அலி அல்லாஹுவை பார்த்து கேட்க உமர் அலி அல்லா கூர்மையான அறிவு ஞானம் படைத்தவர்கள் நாயகனே கேள்வி கேட்கும் போது எனக்கு அறிவு இருக்குமா இருக்காதான்னு கேள்வி கேட்கிற பொழுது முன்கர்ணக்கீர் கேள்வி கேட்கிற பொழுது எனக்கு அல்ல அறிவை கொடுப்பானே இல்லையா அறிவை கொடுப்பான் அறிவை கொடுத்தால் மலக்குகள் தான் எனக்கு பதில் சொல்லணும் நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெருமானார் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்பது வரலாறு ஆனா நம்முடைய சூழலை எஹியாவிலே அழகாக எழுதுகிறார்கள் இமாம் கசாலி இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னா முன்கர் நக்கீர் வந்து மர்ரப்புக்குன்னு கேட்டா நம்மால சொல்லுவானா இப்பத்தானே ரெண்டு பேரும் வந்துட்டு போனாங்க இப்பத்தானே வந்துட்டு போனாங்க மலக்குகளுக்கே தடுமாற்றம் யாழ்லா என்னடா எங்களை அனுப்பிவிட்டு எங்களுக்கு முன்னால் ரெண்டு பேர்த்தை அனுப்பினாயா என்று கேட்க அல்லா சொல்லுவான் இதுவரைக்கும் ஒரு நாலடி மேல வாழ்ந்தான் வாழ்ற காணப்புள்ளா பொய்யா சொல்லி வாழ்ந்துட்டான் இங்க மட்டும் வந்து என்ன பொய்ய மறந்தா போயிடுவான் இங்கேயே அடிச்சு விட்டான் அன்புக்குரியவர்களே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம் நல்லமல்கள் என்னென்ன நல்லமல்களை செய்தோமோ அதற்குரிய நன்மைகள் என்ன என்பதை பட்டியல் போடுகிறார்கள் பெருமானார் சல்லல்லா ஒளிவசலம் யார் ஒருவர் ஒரு நாளைக்கு பத்து முறை குல்குவல்லாகவே ஓதுகிறாரோ தகலில் சென்னா அவன் சொர்க்கத்திலே நுழைவான் பெருமானார் சொல்கிறார்கள் யார் லுகா தொழுகையை விடாமல் சொல்கிறாரோ தகலல் சென்னா அவர் சொர்க்கத்திலே நுழைவார் யார் கபறு வெட்டி கொடுக்கிறாரோ தகவல் சென்னா சொர்க்கத்தில் நுழைவார் யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிறாரோ தகலல் சென்னா யாருக்கு அவர்களுக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறதோ யார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாகுபாடு இல்லாமல் நடக்கிறாரோ அவர் சொர்க்கத்திலே நுழைவார் பெருமானார் பெரிய பட்டியலை போட்டு காட்டுகிறார்கள் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலே நன்மையை விதைத்து நன்மையை அறுவடை செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற நன் நசீபை தந்தருள்வானாக அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கேள்வி மசாலா ஒரு சிலர் கேட்பதுண்டு பெண் பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அவங்க இந்த விளையாட்டுல எல்லாம் கலந்துக்கலாமா ஃபுட்பாலு அது மாதிரி இந்த மாதிரி விளையாட்டுகளில் எல்லாம் எட்டாவது பத்தாவது படிக்கிறாங்க மார்க்கும் அவசியத்துக்கு தான் பொம்பளை பிள்ளைய வெளியவே போக சொல்லுது அதனால அந்த விளையாட்டுல சேர்றது இந்த ஆட்டத்துல சேர்றது இன்னைக்கு அப்படியே இந்த சின்ன பிள்ளையரே டான்ஸுக்கு சேர்த்து சேர்த்து ஆடி ஆடி கடைசியில கொஞ்ச நாள் ஆனோன்னு ஓடி ஓடி அது வேற மாதிரி ஆகி போயிடுது அதனால இந்த வேலையெல்லாம் கூடாது இரண்டாவது மசாலா கொழுந்தனுக்கு பர்தாவா இல்லையா வீட்டில் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து வாழ்றாங்க கொழுந்தனுக்கு பர்தா இருக்கணுமா இல்லையா பெருமானார் இந்த விஷயத்துல ரொம்ப கண்டிக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லாத ஒன்றாகவே ஆகிவிட்டது அல் ஹம் அல் மௌத் தான் மௌத்துங்கிறாங்க மற்றவனாவது ஒரு தடவை பார்த்துட்டு போயிருவான் இவன் கூடயே இருக்கிறவன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இன்றைக்கு இதனால் ஏற்பட்ட விளைவுகள் உலகத்தில் என்னென்ன இருக்குன்னு சொன்னாக்க நிறைய சொல்ல வேண்டியது மூன்றாவது மசாலா கணவனே அல்லது பெற்றோர்களே பரதாவை கலட்டு என்று சொன்ன தாடி வைக்காதேன்னு சொல்றாங்க சொன்ன கேட்கலாமா என்ற மார்க்கத்திற்கு புறம்பாக பெற்றோர் சொன்னாலும் சரி அது அஜர்குமார் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் மார்க்கத்திற்கு புறம்பாக சொன்னால் அறவே கேட்கக்கூடாது லாத்தா தாத்தலி மாசியத்தில் ஹாலிக் மார்க்கத்திற்கு புறம்பாக யார் சொன்னாலும் கேட்க வேண்டியதில்லை பர்தா போடுவது என்பது மார்க்கத்தின் கடமை அதற்கு மாற்றமாக ஒரு கணவனோ பெற்றோரோ நீ பர்தாவெல்லாம் போட வேணாம் நீ புர்காவெல்லாம் போட வேணாம் சொன்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام تباركت ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره فيها سنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم